மன்றகம் கொண்டும் இசை தந்தன தெந்தனேன மண்டினம் கண்டு தொடராத மண்டிடும் தொண்டை அமோதுண்டு தொண்டங்கு மிக மம்பிடும் கும்பகன கனமாதி

பஞ்சரம் கொஞ்சும் பம்பு வந்தைந்து கர பண்டிதன் தம்பியனும் வயலூரா சென்று பின் கொண்டவர்கள் அந்த பெண் கொண்டு வர செண்பகம் பைம்பொன் ஒன்கடம் பூனையும் அடி சீரா Amen.